மழை பெஞ்சதுன்னாரு புலவங்க பையங்களை கேளுங்கடா சிலப்பதிகாரம் சுந்தரமதியில திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி இவ்வளவு தூரம் அருமையா அந்த வளமா போறதுக்கு என்ன காரணம்னாரு அரசனுடைய ஆட்சி சிறப்பு சரியா இருந்தா தான் தான் மழை காலத்துல மழை பெய்யும் தண்ணி காலத்துல தண்ணி போகும் இப்ப தண்ணி இல்லைன்னா என்ன அர்த்தம் இது சிவ பிள்ளை முடிச்சிருந்த ஆமா முருகா முருகா சிலப்பதி ஆனா சிலப்பதிகாரத்தில் இந்த காவிரியை சொன்ன மாதிரி அழகா சொல்லு முருகா முருகா எனவே இப்படி எல்லாம் திருத்தமாம் பொய்கை அதனால எது சொல்ல வந்தேன் அந்த அதுக்காக தான் அவ்வளவு நேரம் சொன்ன பொய்யை நீங்க பாத்தீங்கன்னா அந்த குளத்தை யாரும் ஏனங்கனம் கழுவுறது அல்லது அந்த பாத்திரத்து சாம்பல் இருக்கிறது போறது வர்றது அப்படின்னு இருக்காது நல்ல அருமையா நாலு அந்த பணியும் அருமையா இருக்கு ஏன்னா அந்த இறங்காதே பரமசிவோம் அது மாதிரி இப்ப சொல்லி செய்யணும் சொல்லாமையே அவங்க செஞ்சிருந்தாங்க ஏன்னா எல்லாரும் நீராடுறதான் நம்ம போய் ஒரு அடுக்கு பண்ணலாமா என்று சொல்லி சோப்பு இப்ப போறது வர்றது எதுவும் அப்பெல்லாம் சோப்பு கிடையாதுன்னு வச்சுங்களா சேர்ந்து போயிடுச்சு வேலை பின்ன எப்படி சார் உடம்பு சுத்தமாகும்னு கேட்டார் திருவள்ளுவர் புறந்தூய்மை நீரானமையும் சோப்பானமையும்னு சொல்லலை ஆமா இதெல்லாம் நான் சொல்லுவேன் பையன்டா ஏண்டா உங்க சோப்பெல்லாம் இப்போ வந்தது புறந்தூய்மை நீரானமையும் நல்ல போட்டு தேய்ச்சுன்னா சாதாரணமாவே குளிக்க இருந்துச்சுன்னா தீர்ந்து போச்சு வேலை அகந்தூய்மை குரல் பார்க்கிறது வாய்மையால் காணப்படும் சத்தியத்தினாலதான் உனக்கு அந்த உடல் தூய்மையாக உள்ள தூய்மையா திருவள்ளுவர் அடாரான இப்படி திருத்தமாம் பொய்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொய்கையும் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் நீராடுவதே ஒரு பெரும் புண்ணியம் அதை பார்க்கும் போதே அருமையா இருக்கும் பார்த்தா ஒரு தூசி துப்பு எதுவும் இருக்காது இருக்காது தப்பி தவறி ஏதேனும் காத்துல பறந்தா கூட அங்க போறவங்க அதை எடுத்து கொண்டு எட்ட போட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வருவாங்க அப்படி எல்லாம் இருந்தனால திருத்தமாம் பொய்கை அருமை அந்த பொய்கை சூழ்ந்திருக்கிற திருப்பெருந்துறையில செழுமலர் குருந்த மேவிய சீர் அருத்தணி அருத்தணி <laughs> குருந்த மேவிய சீர் அருத்தணி அந்த குருந்த மரத்தை இருந்து எனக்கு என்ன செய்தாய் அர்த்தம்னா அர்த்தம்னா என்ன அது பாதி அர்த்தநாடிங்கிற அது பாதி அவளுக்கு சொல்லு ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொன்னோம் அப்படின்னு என்ன அர்த்தம் பொருள் அல்லவா அங்க பொருளேன்னு அர்த்தம் மெய்ப்பொருளேன்னு அர்த்தம் நல்ல அறுத்தனி மெய்ப்பொருளாக இருக்கின்ற பெருமானி அழைத்தால் அருண் அறந்துவே என்றருளாயே நான் உன்னை விரும்பி அழைத்தால் கவலைப்படாதப்பா என்று சொல்லக்கூடாதாப்பா என்று கேட்டார் எங்கள் நாயகனே என் உயிர் தலைவாக உயிருக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் இந்த எங்கள் நாயகன் எங்கள்ங்கிறது யாரு இல்ல இந்த ஊன் உடம்பும் உயிருமாக இருக்கிற எங்கள் இல்ல உடல் உயிர் ரெண்டும் தனித்தனி தானே என்னைக்கு இருந்தாலும் தனித்தனி தான் இது நடுப்புற இவங்க யாராவது சித்தர் பண்ணாங்களா தூங்கையில வாங்குகிற மூச்சு இது சுடி மாறி போனாலும் போச்சு அருமையா அது மாதிரி இந்த உடல உயிருமாக இருக்கிற எங்கள்னு சொன்னாரு இது ஒரு காலத்துல உடலை விட்டுட்டு உயிர் சொல்லாம போடும் நல்லவனு கிடையாது சொல்லாம போடும் அதனால அதே போல இப்ப இருக்கிற வந்து நீங்க இந்த கண்ணுக்கு பை இதெல்லாம் பூரா கண்ணை கெடுத்து விடும் அப்ப அழகுக்கு அழகும் தரும் அந்த மையினால கண்ணுக்கு கெடுதல் இருக்காது அப்படி இருந்த காலம் அது ஆதலால் இங்கே ரொம்ப அருமையாக அந்த பெருமான அம்மா சொல்லும் போது குடலி மாறியிருவர் ரெண்டு பேர் யாரு ஒண்ணு கங்கை இன்னொன்னு உமையம்மை ரெண்டு பேரும் தங்கள் நாயகனி அந்த இரண்டு பேருக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமானி தக்க நற்காமன் தனது உடல் தளல விழித்த செங்கன் நாயகனி பாருங்க தக்க நற்காமன் தக்க நற்காமன்னர் என்னன்னாரு தக்கன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு காலத்துல நம்ம அம்மா வந்து மகளாக தோன்றி வளர்ந்தாங்க ஏன்னா வேண்டி கொண்டான் உமையம்மை என் மகளா தோன்றணும்னு பிறக்கணும்னு முடியாது ஏன்னா பெருமான் முருகன் பிறவான் இரவான் அவங்க எல்லாம் பிறக்க மாட்டாங்க தோன்றுவாங்க அவ்வளவு தோன்றி வளர்ந்தாங்க ஆனா அது ரொம்ப கர்வம் உனக்கு அதனால பார்த்தா பெருமான் நல்ல தோண்டி வயது வந்த காலத்துல ஆமா அவங்ககிட்ட சொல்லாம அழைச்சிட்டு வந்துட்டு எங்கப்பா பொண்ணு போச்சு காணாங்கன்னா கைலாயத்துக்கு போட்டு வந்துட்டான் அதனாலதான் முதல் கோபம் அவனுக்கு தக்கனுக்கு முதல் முதல் தக்கனுக்கு பெருமானுக்கும் எதனால் சினம் ஏற்பட்டது என்று சொன்னா முதல் தான் இதான் இதுதான் அப்புறம் கடைசியில் வரைக்கும் யாகம் பண்ணும் போது பின்னால வந்த போதெல்லாம் போச்சு அதனால கடைசியில என்ன பண்ணாருனாரு நம்ம திருவந்தியார் இந்த தக்க நம்ம கனாமனான் பண்ணிட்டு இருந்ததுனால தலையவே எடுத்து எடுத்து விட்டார் எடுத்துட்டு நசையீடு கொடுத்தார் நசையீடுங்கிறது இப்பதான் சொல்றான் மடைய அப்ப நசையீடு கொடுத்தார் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக உட்டியவா பாடி உந்தி பர ஏண்டி தக்கனுக்கு வந்து தலையை எடுத்துட்டாரன் ஆமாடி அதுக்கு என்னடி பண்ணாரு அதுக்காக நஷ்டஈடு கொடுத்தாருடி இது வரைக்கும் இந்த உடம்புல நல்லா ஆண்கள் தலையா இருந்தது அந்த எடுத்த உடனே ஒரு ஆட்டு தலையை வச்சாராம் மே மே அப்படின்னு கத்து ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக நல்லா வேணும் இது வேணும் இன்னும் வேணும்படி குட்டியவா பாடி குதிக்கணும் அதை பாடலாம் உட்கார்ந்து வரை பாடக்கூடாது குட்டியவா பாடி உந்தி பர கொங்கை கூலுங்க நின்று உந்தி பர திருவுந்தியாருல அருமையா நம்முடைய மணிமாசகர் கொட்டிவிட்டார் இம்மாதிரி அந்த ஏல தங்கனா தக்க நற்காமன் அது என்னது தக்கனாகிய அந்த நற்காமன் சொன்னார்னா தக்கன்னு சொல்லும் போது என்ன இருந்தாலும் வந்து மாமனா முறை மாமனா முறை அல்லவா ஏன்னா அந்த அம்மா வளர்ந்துட்டாங்க இவர் தெரியாம அழைச்சிட்டு வந்துட்டாரு இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க முறைமை என்று வருகின்ற பொழுது அந்த இது சரிங்களா அன்புடைய மாமனும் மாமியும் என்றாரு அதனால அந்த ஒரு புண்ணியத்தை பெற்றதுனால தக்கன்னு சொன்னார் தக்க நற்காமன் தனது உடல் தரல விழித்த இந்த தக்கன் நற்காமன் இந்த நற்காமன் சொன்ன இவனை கூட சொல்லிக்கலாம் யார மன்மதன மன்மதன உடல் நீங்கும்படியாக பாருங்க இது மாமனார அது மாப்பிளைய சிவ சிவ ஆமா தக்கன் மாமனார் காமன் மாப்பிள்ளை அதுக்காக அந்த உறவு உறவெல்லாம் பாக்குறது இல்லை தவறுன்னா தவறுதான் பக்கன் நற்காமன் தனதுடல் உடல் செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையுள் செடுமலர் குருந்த மேவிய சீர் அங்கனா என்ன இந்த என்ன பாட்டு செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்த மேவிய சீர் அங்கனா அங்கனா அம் கணன் என்ன அழகான கண் கண்ணை உடையவன் அர்த்தம் அது என்னது அழகான கண்ணன் கேட்டா கண் அழகு மட்டுமா அவனுக்கு உண்டு இல்லை அது புற அழகு அக அழகு திருவள்ளுவர் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் சிங்கம் இல்லது இந்த கண்ணு கண்ணு எதுக்காக கொடுத்துருக்குனாரு நீ கீழே விடாம மேல விடாம பார்த்து போறதுக்கு மட்டும் இல்லப்பா ஏதேனும் ஒரு உயிர் ஏதேன்னு துக்கப்பட்டா அடாடா பாம்பா என்று அந்த கருணை காட்டுவதற்கு தான் கண்ணீர் இருக்கான் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அதுவென்றேல் புண் என்று உணரப்படும் திருவள்ளுவர்ல பொண்ணுட்டா மனுஷன் பொன்னி முக்க அடியில விளையாடின விளையாட்டு இல்ல ஐயானி ஆட்கொண்டர்களும் விளையாட்டில் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பா எமையல சொல்லலாமே சொல்லலாம் திருவள்ளுவர் பெரிய ஞானி அல்லவா அதனாலதான் நீங்க சந்தானாச்சாரியர் சமயாச்சாரியார் எல்லாம் அப்படியே திருக்குறளை கருத்தை மட்டும் இல்ல பாட்டையே தூக்கி வச்சுக்கிட்டாங்க நான் அடிக்கடி சொல்ல உண்டு திருக்கையிலாய ஞான உலாவில எங்க பாடினது கைலாயத்துல போய் பாடினது ரெண்டு குரல் அப்படியே இருக்கு குரலே இருக்குன்னு குரல் கருத்து இருந்ததுன்னா ஏன் அந்த கருத்தை ஒருத்தருக்கு ஒரே கருத்து ரெண்டு பேர்ட்ட வரப்படாதீங்க குரலே தூக்கி விடுங்க அப்படிப்பட்ட திருக்குறள் அல்லவா அது ஞானிகளும் போட்டிய திருக்குறள் அல்லவா வழியில போறவங்களுக்காக திருக்குறளா என்னும் முருகா எனவே அங்கனா நீங்க இப்ப இந்த அங்கனான்னு நீங்க திருக்குறள் ஞாபகத்தில் அழகிய கண்ணை உடையவனே அப்படிதான் கூட சொல்லுவோம் அந்த அழகு என்ன அழகு புற அழகும் அருமையா இருக்கும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகவிண்டையில் புண்ணென்று உணரப்படும் எல்லா உயிர் மீதும் கண்ணோட்டம் அடையும் உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் பாவம் வரை சேர படைத்து அங்கங்க விட்டுல அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றார் அப்படி பண்ணது அவருதான் யார் அது யார் பண்ணது ஞானசம்பந்தர் உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனிபேதம் பறை சேர படைத்து படைச்சிட்டு இல்லையா அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் ஏன் அது அவனுடைய கருணையினால ஆனா அங்கனம் அங்கனா அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே வருத்தப்படாதப்பா உனக்கு என்ன வேண்டும் எனக்கு சொல்லணும்பா சொன்னாதான் ஆறுதல் அடைவேன் கமல கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே கமல நான்முகனும் யாரு திருமால் இது பிரம்மன் சரிங்களா ஏன்னா எதுல இருப்பான் தாமரையில் இருப்பான் என்னுடைய கூடல் சுவாமிகள் பூமேவு செங்கமல புத்தேடும் பேரறிய பாமேவு தெய்வ பழமடையும் அருமை அதனால இப்படி பூமேவு செங்கமல புத்தேடவர் அதனால எனவே கமல நான் முகனும் கார் முகில் நிறத்து கண்ணனும் அப்பா கார் முகில் நிறத்து மேகமெல்லாம் வெண்மையாகவும் இருக்கும் கருமையாகவும் இருக்கும் எப்ப வெண்மையா இருக்கும் தண்ணீரை முகக்காத போது தண்ணீர் புகுந்ததுன்னா சிறப்பா இருக்கும் எங்க இருக்குது எங்க இருக்குது திருவம்பா வேலை கடல்ல இருக்குது நம்ம திருமால இருக்குது எந்த பாட்டு முகந்து எடுத்து பொழிகின்ற மழை ஏலோர் இம்பாவாய் முதல் வரி என்னன்னு அருமையா பார்த்தீங்களா அதான் அந்த நேரத்துக்கு வரணுமே நல்லா அருமையா இருக்கும் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து என்ன அந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே நேராக உள்ள போய் வெண்மையான மேகம் போய் அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் முகந்துதான் அதை எடுத்துக்கிட்டு முகந்து முன்னி கடலை சுருக்கி போகும்போது நம்ம அப்பா மாதிரி இருந்தது ஏன் வெள்ளம் வெண்மையான மேகமா அந்த தண்ணீரை முகந்தவன அம்மா மாதிரி இருந்தது வேற ஒண்ணும் உடையாள் என்ன திகழ்ந்து நமக்கெல்லாம் அம்மா இருக்காளே அவங்க கருப்பு உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையில் மின்னி அது மின்னுச்சு பாரு அது எது போல இருந்ததுன்னு சரி எங்க அம்மா எடை மாதிரி அப்படி தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் சின்ன எடை அது மாதிரி அப்படி மின்னுச்சு நின்னது மின்னுச்சு இடையில் மின்னி பொலிந்து மின்னி பொலிந்து பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி அப்புறம் அருமையா எங்க அம்மா கால் நடந்தாங்கன்னா அது கணின் கலின் கலின் அப்படின்னு கேட்கணும் அது போல இடியும் கடகடா கடகடா கடகடா அப்படி இடிச்சுதான் இந்த மாதிரி பாட்டுலாம் எங்க சாமி இருக்குது எங்க இருக்குது திருவம்பாவை அதனால அந்த காற்சிலம்பினுடைய ஒளி போல அந்த இடி இடிச்சுதான் பொலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி அப்புறம் வானவில் அது எது போல என்னாரு எங்க அம்மாவுடைய புருவ மாதிரி வளைஞ்சிருந்தது பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாயி ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளுங்கிறாரே ஆரொருவர் இப்படி பாடினார் என்னது ஆமா வானவில் தான் இது புருவம் போல் இருக்குன்னு சொல்றோம் என்னது திருப்புருவம் என்ன சிலை குலவி சிலைன்னா வில்லு அந்த அது அப்படி வில்லு அப்படி வளைஞ்சிருக்கல சிலை குலவி மேகம் போன்ற என்னுடைய அம்மாவுடைய கருணை இருக்குன்னு இந்த ஏ அப்பா கோடான கொடி கொடுத்தாலும் வையகமும் வானகமும் ஆற்றல் இருக்கு ரொம்பவே நம்ம கொடுத்து வச்சதில்லை முருகா முருகா சரி எனவே இப்படி பெருமாட்டி எப்படி இருக்கலாம் எந்த பாட்டுங்க கார் முகில் நிறத்து கண்ணனும் பாத்தீங்களா அம்மா எப்படி கருப்போ அது போலதான் அவங்க அண்ணாச்சியும் கருப்பு அண்ணாச்சியாட பெருமாள் இந்த திருநெல்வேலி பக்கம் தான் இந்த அண்ணாச்சி என்று சொல்றதெல்லாம் அவங்க தான் இருக்காங்க அது போல அண்ணாச்சியும் கருப்பு அம்மா தங்கச்சியும் கருப்பு அதனால என்ன சொல்றான் கார் முகில் நிறத்து கண்ணனும் என்னமோ கம்ப கம்பர் ஞாபகத்துக்கு வர வரக்கூடாதுன்னு இல்லை வரலாம் இதோ இப்பொழுது கங்கை கரை அழைக்கிறோம் கங்கை கரை கங்கை கரையில யார் இருக்கிறா அண்ணனும் அண்ணி அண்ணியும் படுத்திருக்கிறாங்க இப்ப அண்ணன் இங்க அம்மா அண்ணி இப்படி படுத்திருக்கிறாங்க அண்ணன் கம்பர்ல அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் இவர் என்ன சொன்னாரு இவர் கருப்புக்கு என்ன சொன்னாரு கார்முகில் வண்ணம்னு சொன்னார் அவரு இந்த அல்லுன்னா இருட்டு நல்ல அம்மாவாசை இருட்டு தொணத்தொணு மழை பெய்யற நிக்கிற இருட்டு அந்த இருட்டை அப்படியே கசைக்கு பிழிஞ்சி ஒரு வடிவா கொண்டாந்தா யாரோ அதான் நம்ம அண்ணாச்சி யாரு ராமன் ராமன் அல்லை ஆண்டு அமைந்த மீனி ஆனா கருப்பா இருந்தாலும் அழகு அழகனும் அவளும் அழகன் சொல்லும் போது அவள்னு சொன்ன சீதை துஞ்ச கங்கை கரையில் அப்படியே அப்படி தூங்குறாங்களாம் தம்பி என்ன பண்ணுது வில்லை ஊன்றிய கையோடும் தம்பினா அப்படி இருக்கணும் தம்பினா அப்படி இருக்கணும் என்னது நம்ம அண்ணன் அண்ணியும் அங்க எப்படி இருப்பாங்க அயோத்தியில பஞ்சனையில மேல படுக்கையில அருமையா இருப்பாங்க இன்னைக்கு கங்கக்கரையில அந்த புல்லெல்லாம் அப்படி கையிலேயே தள்ளிட்டு துணி கூட விரிக்காம தூங்குறாங்க இவங்களுக்கு ஒரு எறும்பு கூட வந்து கடிச்சிடக்கூடாது ராத்திரி வில்லை ஊன்றிய கையோடும் கையில் அப்படி வில்லு வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் கூட சொல்றது இல்லை இது ஒரு கூர்க்கா வச்சா கூட நின்றுட்டு இருப்பாங்க பெரிய இலக்குன்னு வேணுமா ஏன் அப்படி சொன்னாதான் அடுத்தது இதுக்கு போறது இந்த வில்லை ஊன்றிய கை நீங்க ஒரு கூர்க்கா அல்லது ஒரு காவல்துறை வச்சுட்டா கூட நிற்கும் செலவாக போட்டு அடுத்தது எங்க கம்ப சொல்ல போறாரு அது இருக்காதுன்னாரு உயிர் போடும் பெருமிச்சு அண்ணா நீங்க எங்க இருக்க வேண்டியவங்க அண்ணி நீங்க இந்த உங்க காது கூட பட்டது இல்லையாச்சு அந்த பாதி கேட்கலன்னு நேரம் நீங்க எங்க இருப்பீங்க பட்டம் சூட்ட பெற்று அரசு தசரதன் ஐயா தன் பையனுக்கு பட்டம் கட்டிவிட்டான் அதனால ராமா ராமபிரான் வாழ்க சீதா பிராட்டி வாழ்க என்று அயோத்தி பூரா முடங்குமே அப்படி இருக்க வேண்டிய நீங்க இங்க படுத்துறீங்களே வெய்து போடும் அது அப்படிதான் படிக்கணும் அதனால பட்டிமணி எனக்கு பிடிக்காத காரணம் சத்தம் போட்டுட்டு இங்கெல்லாம் சத்தமே போடாது பெய்தூர் போடும்னா என்னத்துக்கு ஆமா அப்போ அலறான் மனுஷன் அளவில்லை ஊன்றிய கையோடும் பெய்துயிர்ப்போடும் அண்ணா அண்ணி உங்களுக்கு இப்படி வந்துட்டுது வந்துட்டுது இங்கெல்லாம் நீங்க வரணுமா உங்க கால் படணுமா எங்க இருக்க வேண்டியவங்க என்ன வீரன் இலக்கம்னு சொல்லல வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோடாய் ஒன்பது மணிக்கு அண்ணனும் அண்ணியும் படுக நீங்க படுத்தீங்க அண்ணி காலெல்லாம் வலிக்கும் அண்ணா நீங்க படுத்துங்கண்ணா நீயும் படுத்துக்கிறா தம்பி நான் படுத்துக்கிறேன்னா நீங்க படுத்துங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் நிக்கிறார் ஏன் தான் நின்னா அண்ணன் தூங்க மாட்டார் அதனால அவங்கள சொல்லிட்டு இப்படிலாம் அண்ணன் தம்பி இருந்தா அல்லவா நாடு உறுப்பிடும் நாடு எப்ப உறுப்பிடும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி இருக்கணும் அதனால தம்பி என்ன அப்படி வச்சு நான் படுத்துக்கிறேன்னா நானும் படுத்துக்கிறேன் நீங்க அண்ணி அண்ணி படுத்துங்க படுத்துங்க அண்ணின்னு சொல்லும் போதே கண்ட தண்ணி தாரதாரையா வரணும் ஏன் இப்படிலாம் வந்துட்டீங்களே என்று வெய்துயிர் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் புகனி கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் ராத்திரி ஒன்பது மணிக்கு அந்த வில்ல பிடிச்சவன் மறுநாள் காலையில அருணன் இந்திரன் தீசை அணுகீனன் இருள் போய் அகன்றது விடியற வரைக்கும் நின்றான் ராத்திரி ஒன்பது மணிக்கு அந்த பிடிச்ச வெள்ளம் வந்த வைத்திருப்பும் மறுநாள் காலை ஆறு மணி பொழுது விடிய வைக்கிறது வீரன் தங்குள் எல்லை காண்பளவும் நின்றான் கம்பர் இங்கதான் பார்த்தாரு தரு ஐயா அது நின்று இருக்கலாம் நின்றுகிட்டே தூங்கி இருக்கலாம் அறிஞர் இருபதாம் நூற்றாண்டு கொண்டாடாதேன்னு சொல்லிக்கல மக்கள் போயிடலாம் இருபதாம் நூற்றாண்டு பேசாதீங்கடா நம்ம அங்க இருக்கும் போது இமை பீலன் நயனம் என்றான் கண்ணு இமைக்க கூட இல்லையா யாரு இலக்குவன் இதெல்லாம் லட்சம் இல்லை கோடான கோடி பொருட்கள் பண்ணு நம்ம தேவியா பிரதேசத்தில் கம்பராமாயன் பேச சொல்லுவாங்க நீங்கள் தான் நிறைய இங்கே எல்லாம் பேசுவீங்களே கம்பராமாயன் பேசுங்கன்னு எனக்கு கூடாது நடத்தமில்ல அதுக்கு ஆயிரம் பேர் பேசுறேங்கிறாங்க இது மாதிரி பேசலன்னு விட்டுருதா இல்லை ராமாயணம் பிடிக்காத அர்த்தம் இல்லை அருமையான பாட்டு ஈமை பீலன் நயனம் கண்ணு மூடிலியவன் ஒன்பது மணிக்கு அந்த வில்லும் வெய்து இருப்போடு நின்றவன் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் அப்படியே கங்குள் எல்லை காண்பலவும் நின்றான் இமைத்தீலன் நயனம் என்றான் என்னமோ இப்படி எல்லாம் இதெல்லாம் படிச்சோம்னா தான் அண்ணன் தம்பியுடைய உறவெல்லாம் வளரும் இலக்கியம் வந்திருக்கிறதுக்குன்னு கேட்டா நேரில் பேசிட்டு சில்லறை வாங்கிட்டு போறதுக்கு அல்ல நாட்டில் அதை ஊன்ற வைத்து அது மாதிரி தம்பியும் தமையனும் வாழணும் அது மாதிரி நம்ம இருக்க பழகணும் என்பதற்குத்தான் இலக்கியமே தவிர வெறும் மேடை பேச்சா பொறுத்துகள் திருவள்ளுவர் கற்க கசடற கற்க கற்றவின் அதற்கு தக நிற்க ஒண்ணும் படிச்சதெல்லாம் தெருவுக்கு சொல்றதுக்குல்டா உன் மனம் திருந்தவும் உலக மனம் திருந்தணும் கம்பராமாயணத்தை ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதுல இருந்து இந்த அண்ணன் தம்பி உறவு அப்படி இருக்கணும் ஏற்கனவே அதுல பின்னி பிணையணும் அதுதான் கம்பருடைய அதுக்காக படிக்கிறோம் பெரும் கதை கேட்டு போறதுக்கா முருகா முருகா என்னமோ கார்முகில் நிறத்து மணிவாசகராஜ் சொன்னதுனால சொன்னேன் கார் கார்முகில் நிறத்து கண்ணனும் நல்ல மேகம் சூழ்ந்து அந்த இடி இருக்கிற அந்த மழையாக மேகம் எப்படி கடுப்பா இருக்கும் அது போல இருக்கிற நம்முடைய கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனி இருவரும் காண்டற்கரிய விமலனி விமலன்னா மலம் நீக்கம் பெற்றவனி எமக்கு வெளிப்படா என்ன ரெண்டு பேரும் திருவண்ணாமலை பக்கத்துல வந்து அண்ணன் அப்பா அது நம்ம அப்பாவும் பிள்ளையுமா எனக்கு வெளிப்படாய் நீ காட்சி கொடுக்கணும் இங்க வந்தாங்களாம் எங்க திருவண்ணாமலைக்கு வெளிப்படாய் என்ன எந்தாடல் வெளிப்பட்ட எந்தாய் ஆனா காட்சி காட்டினார் எப்படின்னு கேட்டா தலை காலு மூக்கா காட்டாம பேரொழியாக ஆதியும் அந்தமும் இல்லா பெரும் சோதி அந்த சோதியாய் காட்சி கொடுத்தார் அதான் இங்க அந்த ஜோதியாக எங்க வியந்தாளல் வெளிப்பட்டயந்தாய் அந்த நெருப்பாக பேரொழியாக வந்து வெளிப்பட்டாய் திமில நான் மாறை சேர் திமில திமிலம்னா இங்க ஒளின்னு அர்த்தம் ஒளி அது இந்த வேதங்களுக்கு என்ன முக்கியம்னு கேட்டா அவங்களுக்கு பொருள் அதை விட அந்த ஒலிக்கிறது ரொம்ப அருமையா அந்த ஒலி இருக்கணும் இங்க நல்ல முறையில நிறுத்தி ஓதுனாங்கன்னா நல்லா இருக்கும் அது வேகமா சொன்னாதான் இருக்காது நம்ம இதுல கூட ஒன்று முருகப்பெருமானுக்கு அந்த இது வணக்கத்துக்கு முன்னால ஒரு சுலோகம் இருக்குது அதெல்லாம் இளமை காலத்துல நெட்டு பண்ண சொன்னாங்க அப்பா இல்ல நெட்டு பண்ணும் சக்திகஸ்தம் விருபாட்சம் சகிவாகம் சடாடனம் தாருணம் கக்னம் பாவையே குக்குடத்வஜம் சொல்லிவிட்டுதான் முருகப்பெருமானுக்கு அஸ்வத்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் குகாய நமக ஓம் சண்முகாய நமக அப்படின்னா அந்த சுலோகம் இருக்கு அந்த சுலோகத்தை படிக்கும்போது அப்படி நிதானம் படிக்கும் சக்திகஸ்தம் விரூபாட்சம் சகிபாகம் சரானனம் இப்படிலாம் சொல்ல தெரியுது பொருள் வழங்கலையே அதனாலதான் திருமுறை வேணும் வேணும்னு சொல்றோம் வேற ஒன்றும் எங்களுக்கு வடமொழியில வெறுப்பு இல்லை பொருள் வழங்க முடியல ஆனா அதே இதுல இங்க சொல்லுகின்ற பொழுது நம்ம இதுல முருகப்பெருமான் சொல்கின்ற பொழுது ஒரு முருகா என்று என் உள்ளம் குளிர வந்துடனே வருமுருகா என்று வாய் வருவா நிற்ப கை இங்கனே தருமுருகா என்று தான் புலம்பா நிற்ப தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனி வழங்குது அதனால்தான் நம்ம சொல்லணுமே தவிர தமிழ் தமிழ்னு சொல்லணுமே தவிர விளங்கலையே சுவாமி விளங்கலையே அதனாலதான் தமிழ்ல செய்யணும்னு சொல்றேன் இதுல என்ன தப்பு சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் மேலல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்பதான் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கிறது மணிவாசகர் விளங்கல அது இது விளங்குது அதனால <laughs> விளங்குது ரெண்டாவது தமிழ்ல தான் செஞ்சிருந்திருக்காங்க பின்னால இடையில தான் அதெல்லாம் வந்தது இடையில வந்தது ஆமா ஆமா தொடக்கத்தில் அப்படிலாம் கிடையாது திருவிழாட்டு படல அறுவர் பயந்த ஆலமர் செல்வ ஆள்கடுகடுபட் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் குற்றே வெற்றி வெல்வோர் குற்றவி விசிறு யான் அறி அளவையின் ஏத்தி ஏதோ எனக்கு தெரிந்தது முருகா உனக்கு சொன்னப்பா நீதான்ப்பா எனக்கு அருணனும் என்றுதான் கேட்டிருக்கு திருவிழாட்டு யான் அறி அளவையின் ஏத்தி என்று சொல்றேன் <laughs> என்ன பண்றது சமடனை போல் வாழ்ந்தவனும் இல்லை புள்ளி வச்சிருங்க புள்ளி வச்சிருங்க எனவே பாட்டு என்ன சொன்னோம் எந்த பாட்டு வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் திமிலம்னா ஒலி அந்த நான் வரைகள்ல ஒலி இருக்குதே அந்த ஒலியானது நல்ல இயல்பா அப்படி அமைந்திருக்கும் அது அந்த மாதிரி அந்த ஒலி குன்றாம சொன்னாதான் அந்த பொருள் தெரியாது இல்லைன்னா பொருள் மாறுபட்டுரும் அல்ல நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்த மேவிய சீர் அமல நீ திரு திருக்குறுந்த மரத்தில் இருந்து ஆட்கொண்ட பெருமானி குருந்தமே செலுமலர் குருந்தம் ஏவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே எனக்கு பயப்படாதப்பா அஞ்சாதே என்று சொல்லி எனக்கு கருணை தரக்கூடாதாப்பா என்கிறார் துடிகொள் நேரிடையாள் துடினா உடுக்க இந்த உடுக்கை போல இருப்பான் உடுக்கை எப்படி கேட்டா உடுக்கைன்னு சொன்னோன்னு நீங்க என்னென்ன கை பிடிச்சுக்கிற பகுதி இருப்பாருங்க பாருங்க அதைத்தான் சொல்லணும் இந்த பிறகும் பெருசா இருக்கும் அந்த பெருசா இருக்கும் அந்த நடுப்பிறகு பகுதி சின்ன அதுதான் உடுக்கைன்னா நீங்க ஐயா அதே போலதான் பெண்பாளர் இடையும் சின்னதா இருக்கும் கால் கொஞ்சம் இதா இருக்கும் உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த இடுப்பு மட்டும் அப்படி இருக்கணும் அது அவங்களுக்கு தான் உடுக்கை என்று சொன்னாங்க அதான் இங்க இருக்குது துடிகள் துடின்னா இங்க உடுக்கை உடு துடிகள் நுயரிடையால் சுரிகுழல் மடந்தை அருமையான கூந்தலை உடைய பெண் துணை மூளை கண்கள் நோய் தன்கள் தோவை சுவடு கொடிகொள்வான் தடலில் புள்ளி போல் இரண்டு பொங்கோழி தங்கு மார்பினி ரொம்ப அருமை அல்லவா அந்த பெருமாட்டியோடு பெருமான் அப்படி அணிந்திருப்பதனால அந்த அந்த அந்த அந்த முளைச்சுவோடு பெருமான் மார்பிலையும் தெரியுமா பெருமான் மார்பில தெரியுமா ஏன்னா அப்படி நெருங்கி இருந்தவங்களாம் இருப்பவர்களாம் இப்படி அந்த மார்பகத்தினுடைய சுவடு பெருமானுடைய திருமணியில தெரியுமா இப்படி புள்ளி போல் இரண்டு எதனால தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா உடம்பு சிவப்பு அந்த மாதிரி அந்த மார்பகம் பொருந்திய இடம் அது கருப்பா இருக்கும் எனவே கருப்பு நீங்க கருப்புல கருப்புல கருப்பு தடவைனா ஒண்ணும் தெரியாது இப்ப இதே அவங்க சம்பந்திக்கு இருந்தா ஒண்ணும் தெரியாது சம்பந்தி தான் கருப்பாச்சா நான் திருமாலுங்க இப்படி நல்ல செக்க போது அந்த மார்பகத்தினுடைய சுவடுபடி சின்ன புள்ளியா இருந்தா கூட அது எல்லாருக்கும் தெரியும் நல்ல வெள்ள சட்டை போட்டு லேசா இங்கு பட்டுட்டும் எல்லாருக்கண்ணு கண்ணும் இதுல இருந்து இது வரைக்கும் படாது இந்த இங்கு பட்டதுலதான் ஏன் அது என்ன சார் அது என்ன சார் இங்கு என்றுதான் கேட்பான் அது என்ன பண்ண அப்படிதான் காய்ச்சல் அது மாதிரி உடம்பெல்லாம் சொக்கச்சுவேன்னு இருக்குது அந்த மார்பகத்துல அந்த அந்த அந்த மார்பகம் பொருந்திய இடம் அந்த ரெண்டு புள்ளி மாதிரி இருக்கிறதுனால அப்படி புள்ளி உடையவனி என்றெல்லாம் ரொம்ப அருமை இந்த மாதிரி வேற எங்க அதிகமாக சொல்ல மாட்டாங்க உமையொரு பாகனாக இருப்பவரை இப்படி எல்லாம் சொன்னார் எனவே எந்த இடம் தளலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்குமார் தனினி செடிகொள்வான் பொழில் சூழ் செடிகொள்வான் பொழில் சூழ் செடின்னா குற்றம்னு பொருளும் உண்டு ஆனா இங்க செடினா உண்மையான செடிகள் நல்ல அருமையா பூஞ்சோலைகள் எல்லாம் நிறைந்திருக்கும்படியான இடம் வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அடிகளே நீ தலைவனாக இருக்கிறாய் அடியேன் ஆதரித்தழைத்தால் அதன்புவே என்றருளாயி கவலைப்படாதப்பான்னு சொல்லுப்பா என்கிறார் துப்பணி துப்பணி துப்பன்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா பவழம் துப்புன்னு பவழம் துப்பூரல் அமுத செவ்வாய் திர உபாதி துணை தேள் வேட்டு தப்பிய சிலையினோடும் காவலர் கலங்கி வீழ மெய்ப்பாடு முனியாய் வந்து விசையன் வெளிருத்தம் ஒரே ஒரு நாதி இருந்தது அதுவும் போட்டது வாரியார் அவர் தான் அவர் சொன்னார்னா ஒரு மூணு மணி நேரத்துல ஒரு ஒரு பதினஞ்சு பாட்டு இருபது பாட்டாவது நல்ல விளக்கம் சொல்லுவார் அப்படி இருக்கணும் நம்ம வெறுங்கிறது நம்ம கதை சொல்லக்கூடாது அந்த யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுடைய திருவாக்குகள் அங்க பதியணும் பேச்சுல நம்ம வாக்கு தான் அவன் திருவாக்காங்க வெறுவாக்குது இது இதா பதியது அதனால ஒரு பத்து பாட்டு பதினஞ்சு பாட்டாவது அருமையா ராமாயணம் பாடலாம் அப்படின்னு சொன்னார் மனுஷன் அவரும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஆள் நாடி இல்லை தீர்ந்து போச்சு வேலை ஒருவன் என்ன ஒருவன் காண்க தான் என்ன பவடம்ங்கிறதா துப்பூரல் ஆவு உதச்செவ்வாய் திரௌபதி துணை தோல் வேட்டு கப்பிய சிலையினோடும் காவலர் கலங்கி வீழ மெய்ப்படு முனியாய் வந்து விசயன் வில் இருத்த போது சகுனி பேசுறான் யார்கிட்ட துரியோதனுடைய அவையில என்ன சொன்னாங்க நம்ம ஏதாவது சூதாடி கீதாடி வெள்ளலாமே தவிர தர்மரை சண்டை போட்டு முடியாதுன்னு அதுல ரெண்டு பேர் எந்திரிச்சு அந்த நூறு பேர்ல யார் துரியோதன் தம்பியில நான் செய்வேன் நீ செய்வேன் உக்கார ஏன்னாரு திரௌபதிய யார் வில் விளைச்சாங்களோ அவங்களுக்கு தான் திரௌபதினு சொல்லிட்டு அந்த அம்மா இருந்தாலா இருந்தாங்க அந்த வில்ல விளைச்சது யார் வளைச்சா யார் விளைச்சாடா நீங்க நூறு பேர் இருக்கீங்க நீங்க விளைச்சிங்களா யார் விளைச்சா மெய்ப்பாடு மூனியாய் வந்து விசயன் அர்ஜுனன் அந்த மில்ல விளைச்சான் அவன் எல்லாம் தர்மனுடைய தம்பியா இருக்கிறான் அன்னைக்கு அந்த வில்ல வளைச்சிருந்தா நீங்க உங்க திரௌபதி உங்களுக்கு சொந்தமா இருக்குமே இப்பொழுது இருந்த வீரர் யாவரும் இருந்து இப்படிதான் படிக்கணும் கடைசியில இன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் எங்கடாவா போனீங்க ஏண்டா அன்னைக்கு உங்க வில் வில்லாற்றெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுன்னு நீங்க அன்னைக்கே திரௌபதியை மணந்திருக்கலாமே ரொம்ப அருமையான கிண்டலான பாட்டு கிண்டலான பாட்டு அதனால் சூதினால் வெல்லலாமே தவிர எதிர்த்து வெல்ல முடியாதுன்னு சவுனி பிச்சு உதரணும் அதுல ஒரு பாட்டு இது என்ன பண்றது அதெல்லாம் அருமையா இருக்கு பாருங்க பாட்டுலாம் அதான் வெள்ளி புத்தகம் ராமாயண பாரதம் அந்த காலத்துல நீதிக்காகத்தான் வந்தது அங்க அண்ணன் தம்பி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக வந்தது இங்க பிரத்யானுடைய மனைவியை அழைக்க கூடாதுன்னு வந்தது ராமாயணம் இந்த ரெண்டு கருத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க அருமையா அப்படி எல்லாம் பாடினாங்க அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும் தர்மபுத்திரர் அந்த பீமன் போல இருக்கணும் இந்த திரௌபதி துயில் விரியும் போது ஒவ்வொருத்தரும் என்னன்னா விஜயன் பார்த்தானா வில்ல பாக்குறானா பீமன் பார்த்தா கதையை பாக்குறானா என்ன எழுத்தானா சும்மா இருக்க அத்தனை பேர் நூறு பேரும் படாரமாயிடுவாங்க அப்போ இல்ல அண்ணாச்சி அண்ணாச்சி உட்கார்ந்து இருக்குது இதெல்லாம் இருக்குது முன்னம் பொறுத்தீர் இன்னம் பொறும் என்றான் யாரு அண்ணாச்சி என்ன இது வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க இப்பவும் பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்களாம் அப்படியே விஜயன் வில்ல பார்த்தவன் வில்ல அப்படியே வச்சுட்டான் அவன் பீமனுக்கு அந்த கதையை பார்த்தவன் அதை அப்படியே ஒடுங்கிட்டான் ஏன் அண்ணன் இப்படி அண்ணன் தம்பி இருக்கணும்னு இவசிவன் <laughs> என்னமோ அதுக்காக தான் அதெல்லாம் ராமாயண பாரதங்கள்லாம் ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்காக ஒழுக்கம் பேசணும் சரிங்களா நான் ஒரு மூணு மணி நேரம் கேட்டால் ஒரு ரெண்டு மூணு ஒழுக்கமாவது அத்தனை பேருக்கும் தைக்காது நான் ஒரு பேர் நாலு பேருக்கு தைக்கிட்டு அன்னைக்கு சொன்னாப்பா அண்ணன் தம்பின்னா அப்படிலாம் இருக்கப்படாதடா எதை நமக்குள்ள கருத்து வேற்றுமைதான் சரிதான் சரிதான் போகணும் தவிர நீ என்ன தம்பி என்ன நீ போ அப்படி போயிடுமே எது அதை கேட்டதுனால அப்படி இருக்கணும் முழுகா முழுகா இல்லைங்க